अविदितविषयान्तरः षटारेः उपनिषदामुपगानमात्रभोगः अपि च गुणवशात् तदेकशेषि मधुरकविर्हृदये ममाविरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறஞ்சடகோபன் வன்குருகூரேரங்கள் வாழ்வாமென்றேத்தும் மதுரகவியாரம்மையாழ்வார் அவரே அரண் கண்ணிருஞ்சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கு மமுதூரும் என்னாவுக்கே கண்ணினுஞ்சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கு மமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமைதினேன் மேவினேன் அவன் பொன்னடிமை பொன்னடிமைம்மையே தேவுமத்ததிஜேன் குருகோர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு காண்பன்னான் குருகோர் நகர் நம்பிக்காளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின் அன்னையாயத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபனன் நம்பியே நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெலாம் செம்பொன் மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தே நின்றே இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்தவருளினான் மாட திருக்குறுகூர் நம்பி என்றுமென்னை இகழ்விலன் காண்மினே கண்டு கொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாத்தியருளினான் என் திசையும் அரியவியம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபனருளையே அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வரிமரையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் அக்கஷீர் ஷடகோபனின் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமைப்பயனன்றே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் புயல் நின்றார் பொழில் சோழ் குருகோர் நம்பி முயல்கின்றேன் உந்தன்மொய் கயற்கண்பஜே பயனன்றாகிலும் பாங்கல்லரா